الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها قمرا وسرابا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا الصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم لو انكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروه بتانا او كما قال عليه الصلاه والسلام சர்வ புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் பிரபுல் அல்லாஹ் அங்கிக்க வைத்தார்கள் அலமதுல்லா சலாத்தும் சலாமும் சாமி நபி சம்மாத போதகர் சர்தார் ஆலம் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிவசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றின சகாபாக்கள் தாபிகள் தபு தாபிகள் நாளை கியாமத் நாள் வரைக்கும் யாரும் நாம் சொன்னால் செயலால் அங்கீகாரத்தால் எடுத்து நடக்க போயிட்டார்களோ எட்டி வைக்க போயிட்டார்களோ அனைவருக்கும் என்ன உண்டாகும் ஜும்மாவுடைய நாளுடைய அத்தியாபதியத்துடன் அல்லாவின் மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே இணையர்களே எதை எடுத்து நடக்குமாறு வைத்திருந்தாலும் அதை அனைத்து நிலைமைகளிலும் அனைத்து இடங்களிலும் ஏற்றிய அளவெடுத்து நடக்குமாறும் எதை கல்வி நடத்துமாறு நத்தியத்தும் மத்தியத்தும் செய்து கொள்கிறேன் இந்த மனிதர்கள் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை அல்லா அடியார்களுக்கு கொடுக்கணுமோ காலத்தால நேரத்தால இடத்தால இவ்வாறனுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ் பக்கம் நெருங்கி அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதால் சோழல் இஸ்லாமிலே அதனாலதான் உலமாக்கள் அழகா தெளிவுபடுத்துறாங்க ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இவாதத்துக்குரிய சந்தர்ப்பத்தை காலத்துக்கு வைத்து நேரத்தை வைத்து இடத்தை வைத்து சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறான் அடியார்கள் அல்லாவுடைய பொருத்தத்தார்கள் சோதனைக்காகலே ஆனால் பொருத்தத்தை அடைவது இவாதத்தை நிறைவேற்றுவது அல்லாஹின் பக்கம் நெருங்குவது இது இலவானது ஆனால் செய்வதை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பாதுகாப்பதுதான் கஷ்டமானது ஒரு மனிதனுக்கு கஷ்டப்பட்டு அவன் நோயாளியாக இருக்கிறான் முது செய்ய முடியாது ஆனால் அந்த கஷ்டத்திலும் முது செய்கிறான் சொல்லுகிறான் சொல்லு விவாதத்தை நிறைவேற்றுகிறான் கஷ்டத்தை கொண்டு சென்ற அந்த விவாதம் அந்த விவாதம் செய்வது ஏற்றி ஆனால் அந்த விவாதத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் சோழர்கள் விழாக்களே அதை எவ்வாறு பாதுகாக்கிறது கஷ்டம் என்றால் அதனால தான் நரிசல்லாம் அழைவு செல்லம் ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தினாங்க அல்லாம ஹாக்கிம் இந்த ரிவாயத்தை ஒரு மனிதனுக்கு அறுபது வருடம் செய்யக்கூடிய விவாதத்தை விட கொஞ்சம் நேரம் வாய் மூடி மௌனமாக இருப்பது சிறந்தது அறுபது வருடம் அது நீ இவாதத்தில் சித்தீன அறுபது வருடம் செய்த விவாதத்தை விட ஒரு மனிதன் கொஞ்சம் நேரம் மூடமாக இருக்கிறது சிறந்தது என்றால் அதற்கு சூழலா இல்லை ஏன் செஞ்சிருப்பான் தெளிவுபடுத்துறாங்க ஒரு மனிதனுக்கு அறுபது வருஷம் விவாத செய்வது ஏற்றி ஆனால் அந்த விவாதத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் அந்த விவாதத்துடைய முழு பலனையும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இழந்துடுவான் இழந்துடுவான் ஏன் அவனுடைய அந்த அறுபது வருடத்துடைய விவாதத்தை அவனுடைய ஒரு வார்த்தையா அவனுடைய ஒரு செயலா அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தால் சகோதரர்களே அறுபது வருஷம் செய்த விவாதத்தை அவன் வீணாக்கிவிடுவான் என்பதால்தான் புகாய் முஸ்லீம் அமுதால் சரிவுடைய ஹரிசுடைய கருத்துக்கள் அவனுடைய முகம் ஒரு மனிதன் என்னென்ன பெரும் பெரும் இவாதத்தை கொண்டு சுவர்க்கத்தை அடைவது கட்டாயமோ அந்த இவாதத்தை கூட அவனுக்கு ஒரு நிமிடத்தால் என்ன செஞ்சிடலாம் சுவர்க்கத்தை அடையாமல் நரகத்துக்கு போயிட்டு சேர்ந்துருவான் சகோதரன் இதனாலதான் குரான்ல அல்லாஹ் எங்களை பார்த்து சூரத்தில் முன்கிலும் சூரத்தில் கபத்திலும் தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு நான் தந்த வாழ்க்கையும் உங்களுக்கு நான் தந்த அனைத்து உபகாரங்களும் ஏன் தெரியுமா லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா லியபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா சூரத்தில் முன்கில் அல்லாஹ் சொன்னார் லியபுலுவக்கும் சூரத்தில் கவுன் இன்று நான் ஓதிருப்போம் குரான் அலுவல் செல்லது லியபுலுவகும் ஏன் ஒரு மனிதன் எந்த விதத்தில தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதில அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறோம் அந்த விதத்தை அவன் அழகான விதத்தில் பேணி அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் எதிர்வார் இதனாலதான் புதையில் ஐயா ரஹிமல்லா இந்த ஆயத்துக்கு தஸ்தீர் செய்தாங்க அக்ஷம் அமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அழகான விதத்தில் அல்லா அல்லாத செய்வதை விரும்புகிறான் என்ன அழகு என்ன அழகில் அல்லா விரும்புகிறான் அஹ்சன் என்ற வார்த்தைக்கு அஸ்வர் அஹ்லத் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன விவாதத்தை செய்தாலும் அல்லாவுக்கு செய்யக்கூடிய தூய்மையை அல்லா எதிர்பார்க்கிறான் எந்த விவாதத்தை செய்தாலும் ரப்புடைய அக்கை நிறைவேற்றுவது போல அடியார்களுடைய அக்கை அவ்விழாக்கை அல்லா விவாதத்தில் பார்க்கிறான் அக்பர் எந்த அமலை எவ்வாறு செய்தார் அதாவது அவர்களுடைய வார்த்தையையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய பின்பற்ற முடியுமோ அதாவது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை எடுத்து நூற்றுக்கு நூறு நடத்தக்கூடிய இஸ்திகாமத்துடைய அமலை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் சகோதரர்களே சுருக்கமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இபாதத்தை செய்வது இலகுவானது ஆனால் இபாதத்தை பாதுகாப்பது கஷ்டம் அந்த இபாதத்துடைய கபூலியத்தை அல்லாவிடத்தில் வேண்டும் என்றால் அவனுக்கு மூணு நிபந்தனை இருக்கிறது ஒன்று எங்களால் மூணாவது இஸ்திகாமத் அவனுடைய உள்ள மன தூய்மை என்று எப்படி அல்லாவுடைய இபாத இபாதத்தை நிறைவேற்றி அப்துல்லாவை நாம் நிறைவேற்றோமோ எங்களை இபாதத்தை செய்யும் பொழுது அதிகாரங்களுடைய அகிலாக்கை பேணுவதும் கட்டாயம் பின்னால் நிஷாலா தனித்தனியாக தெளிவுபடுத்தப்படும் ஒரு மனிதனுடைய இபாதத்தில் ஏன் இஹ்லாசுடைய முக்கியத்துவம் ஒன்பதுக்கு மேற்பட்ட ஆயத்துல தெளிவுபடுத்தது அல்லாவோட ஆகக்கூடிய கட்டளை என்ன ஒரு அடியாருடைய இபாதத் அல்லாவுக்கு தூய்மையானதாக எல்லாத்துடையதாக இருக்கும் நாங்கள் சூரத்துக்காக இன்னோடு இருப்போம் அதனுடைய இறுதி ஆயம் எங்களுடைய விவாதத்தில் இணை இருக்கக்கூடாது மாத்திரம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஏராளமான ஆய குரான் செல்வது இவாதத்தை செய்யும் பொழுது அல்லாவுக்கு மாற்றம் இருக்க வேண்டும் அதனால எனக்கு பேர் கிடைக்க வேண்டும் அதனால என்னை புகழ வேண்டும் இதனால நான் உயர்வை எதிர்பார்க்க வேண்டும் என்று முகத்துரிய தேவை ஏழை ஏனைய விடயங்களை பார்ப்போம் என்றால் சகோதரன் இவாதத்தை அவரை என்ன செஞ்சிருவார்கள் அவர் அல்லாவுக்கென்றே ஓடி கொடுத்த ஒரு மனிதர் மூணாவது ஒரு மனிதர் அவர் தன்னுடைய முழு பணத்தையும் செலவழித்தவர் அல்லாவிருப்பார் ஒன்று சஹீத் இரண்டாவது ஆளில் மூணாவது பணத்தார் சகோதரர்களே அல்லாஹ் எல்லோருத்தையும் கேளுங்க அதை தெளிவுபடுத்துவதை ஒவ்வொரு அடியாளர்களையும் அவர்களுக்குரிய நாலு ஐந்து முக்கியமான கேள்வி கேட்கப்படாமல் அல்லா மக்களுடைய மைதானத்தை கலக்கொடும் ஒவ்வொரு மனிதனையும் அல்லா தனித்தனியாக கேள்வி கேட்பார் அந்த நேரத்தில் தான் ஒரு சைன கூட்டு அல்லா கேட்பார் உனக்கு உடம்புடைய ஆரோக்கியத்தை தந்து பணத்துடைய செல்வாக்கம் தந்து எல்லா விதமான சக்தியையும் தந்து அவனுக்கு குறித்த அல்லாவுடைய முழு உபகாரத்தையும் அல்லா செல்லும் பொழுது அந்த அறியான் அல்லா உண்மை நீல தந்தாய் அதை தந்தாய் அப்படி செய்தாய் இப்படி செய்தாய் ஆரோக்கியத்தை தந்தாய் பலத்தை தந்தாய் பணத்தை தந்தாய் அறிவை தந்தாய் ஆற்றலை தந்தாய் அந்த அல்லா நியமத்துகளை அடுக்க அடுக்க அடுக்க இந்த அடியான நியமத்துகளுக்கு ஓம்பட்டுக் கொண்டே இருப்பான் சகோதரி இந்த நேரத்துல தான் அல்லா கேட்பான் நீ என்னுடைய பாதையில வந்து சகிதாகினியா இவர் பெருமையோடு செல்வாரியா அல்லா நான் உயிர் உன்னுடைய பாதையில செஞ்சேன் அல்லா கேட்பான் நீ உயிர்த்தியாக என்னுடைய பாதையில செஞ்சது உண்மை ஆனால் அந்த உயிர் தியாகம் செய்யும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில இருந்த நீயத்தில் உன் உள்ளத்தில இருந்த அந்த இஸ்லாம் உன்னுடைய உள்ளத்தில இருந்த அந்த தூய்மை எப்படி அந்த நேரத்தில் அந்த அடியாற்றுவாயா அல்லா நான் ஷஹீதாக்கப்படும் பொழுது கொலை செய்யப்படும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருந்தது உன்னுடைய கனிமா உயர வேண்டும் உன்னுடைய தீன் உயர வேண்டும் உன்னுடைய வார்த்தை உயர வேண்டும் சகோதரர்களே இவர் சொல்வார் யா உன்னுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் நான் யுத்தம் செஞ்சே அல்லா சொல்வான் நீங்க சதர்க்க நீ பொய் சொல்றான் நீ என்னுடைய பாதையில வந்து சகிதாகிறது உண்மை உன்னுடைய ரத்தம் அந்த என்னுடைய பாதையில் ஓட்டப்பட்டு உண்மை ஆனால் அந்த யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது போன்ற உள்ளத்துல வந்துச்சு என்ன பார்த்து மக்கள் என்ன சொல்லணும் நான் ஒரு வீரர் நான் ஒரு பலசாலி இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த இந்த இந்த ஏரியாவை சேர்ந்தவர் இப்படி இவர் முன்னாகினா ஒரு நாள் பின்ன மாட்டாரு மக்கள் புகழேனும் என்று சொல்லித்தான் நீ என்னுடைய பாதையில வந்து சரிதான் செஞ்ச இவாத திருச்சி ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் இருந்த நீயத்து வேற அல்லா சொல்லுவார் எந்த விவாதத்தை கொண்டு சுவர்க்கம் கிடைக்கணுமோ இந்த இந்த மனிதரை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார் அல்லா இந்த மனிதனுக்கு வீசின நடனத்தில் ரப்புடைய ஆனா அல்லாஹ் மாதிரி ஒரு ஒரு ஒரு மாஸ்டர் சுமந்தவர் படித்து கொடுக்கிறார் அல்ல அன்புக்குடி கேட்பான் நீ அறிவை எழுத்தாய் உனக்கு ஆற்றலை தந்தேன் அறிவை தந்தேன் விளங்கக்கூடிய சக்தியை தந்தேன் செல்வாக்க தந்தேன் அந்த மனிதனுக்கு கொடுத்த அமைச்சரை எல்லாத்தையும் செல்ல செல்ல அவர் ஆம்யா அல்லா ஆம்யா அல்லா உண்மைதான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அல்லா கேட்பான் இது எல்லாத்தையும் தந்து நீ என்ன அல்லா இடத்தில் அவர் செல்வாரே அல்லா உன்னுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் உன்னுடைய சீர் உயர வேண்டும் உன்னுடைய புகழ் உயர வேண்டும் என்று நான் எனக்கு கிடைத்த அறிவை நான் படித்துக் கொடுத்தேன் அதை நான் பொறுத்தே ஆகலாம் அல்லா சொல்லுவான் இல்ல நீ படித்து கொடுத்தது உண்மை ஓடி கொடுத்தது உண்மை நீ படித்து கற்றுக் கொடுத்தது உண்மை ஆனால் உன்னுடைய உள்ளத்துல இருந்தது மக்கள் என்ன பார்த்து பெருமை பேசணும் இவர் நல்ல ஆய்வாளி இவர் நல்ல ஒரு ஆளி இவர் நல்ல தலைச்சிறந்த ஒரு மாஸ்டர் இவர் நல்ல ஒரு பட்டதாரி இவரை அவருடைய உள்ளத்துல இருந்த நீர் மக்களுடைய மோகம் மக்களுடைய புகழ் மக்களுடைய தண்ணீர் பக்கம் திரும்பக்கூடிய தன்மை அல்லாஹ் சொல்லுவான் பக்கத்து கீழே உலகத்தில் உள்ள பார்த்து நீ பெரிய அறிவாளி நீ பெரிய ஆறு நீ பெரிய அந்த பதவி இந்த டிகிரி அந்த அந்த இந்த அந்தத்தில் மக்கள் செஞ்சுட்டாங்க அதை நீ உலகத்தில் அடைஞ்சு கொண்டுட்டாய் இப்ப நீயும் பேசி சேர வேண்டிய இடம் நரகம் தான் அல்லாஹ் சொல்லா தூக்கி வீசின நரகத்து மூணாவது மனிதர் அல்லாஹ் கூப்பிடுவார் அல்லாஹ் உனக்கு நான் எல்லாத்தையும் முழு பணத்தையும் உனக்கு தந்தது அந்த மனிதன் சொல்வாயா அல்லா உண்மையில எல்லாத்தையும் தந்தாய் அல்லா செல்ல செல்ல எல்லாத்தையும் தந்தாய் அல்லான்னு சொல்லுவார் இறுதியாக அல்லா கேட்பான் வலிம என்னுடைய பாதையில அவனுடைய முழு பணத்தையும் செலவழித்தாய் ஆனால் செலவழித்தனுடைய காரணம் அல்லா உன்னுடைய வீண் உயரணும் உன்னுடைய உன்னுடைய அந்த பொருத்தம் கிடைக்கணும் என்ற அந்த தூய்மையான நீயத்தான் அல்லாத்துனா இல்ல நீ செலவழித்தது உண்மை ஆனா உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது ஐயோ கால கதத்த ஐயோ கால அன்னக அன்னக கரீமுன் அன்னக ஜவ்வானுன் நீ உலகத்துல பணத்தை செலவழித்ததெல்லாம் மக்கள் சொன்ன பார்த்து இவர் பெரிய ஒரு பணக்காரர் இவர் வாரி வாரி வழங்கக்கூடியவர் இவர் கொடை உடுக்கக்கூடியவர் சகோதரர்களே அல்லா செல்வான் பக்கத்து துனியா துனியால மக்கள் ஒன்ன பார்த்தாலும் செல்லிட்டாங்க இப்ப நீ வீட்டு சேர வேண்டிய இடம் கரகந்தான் என்று அல்லா தூக்கி வீசிடுவான் சகோதரர்களே இதனால தான் அதிசூங்கள் சென்றாங்க ரப்புடைய அந்த நரிசல்லாம் அலைவசனம் சென்ற அந்த வார்த்தை அறுபது வருடம் இவாதம் செய்வதை விட ஒரு மனிதன் மௌனமாக இருப்பது மிக கஷ்டமானது மிக சிறந்தது கடினமானது ஏன் அவனுக்கு எவ்வளவு விவாதத்தை செய்யலாம் ஒரு வினாடி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் போதும் அவனுக்கு அவனுடைய முழு விவாதத்தையும் உதாசீனம் செய்ய நரகத்தில் சுபோதரி இஸ்லாம் இபாதத்துடைய அடிப்படை அகலாம் இபாதத்துடைய அடிப்படை இஸ்லாமத் விவாதத்துடைய அடிப்படை இந்த மூணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவனுடைய விவாத சின்ன அமலா இருந்தாலும் சொர்க்கத்துல குறைந்து செய்யும் இந்த மூணுல ஏதாவது ஒன்றுல குறைபாடு செஞ்சா அவனுடைய விவாத நரகத்தை குறைந்து தந்தது அதனால் சீராகிட்டா அவனுக்கு சோர்க்கம் கிடைக்கும் அவனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய தூய்மையான நீயத்திலே அதுல கொஞ்சம் குலப்படி ஏற்பட்டுட்டா அவனை குறித்து அல்லா நரகத்தில் விசிடுவான் அத மாதிரி நின்றாவது அப்பலா சகோதரி எங்களுக்கு அல்லா தங்க முழு விவாதத்தும் அல்லாஹுடைய கடமையை எப்படி நிறைவேற்றுவோமோ அடியாருடைய கடமையையும் நிறைவேற்றுவதுதான் கேட்கும் நாங்க இவாதத்தாக அங்காரம் செய்யக்கூடிய முழு விவாதத்தையும் குரான் எப்படி வர்ணிக்கிறதால் அந்த லாக்கோட சேர்த்து தான் வந்து எங்களோட தொழுகை எங்களோட நோன்பு எங்களோட ஜக்கான் எங்களோட எங்களோட எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறதை வியாபாரம் செய்யறது என்னென்ன விவாதத்தில் இருந்தாலும் முழு இபாதத்தையும் அல்லாஹ் அஹ்லாக்கோட இணைத்திருக்கிறான் பண்போட இணைத்திருக்கிறான் நட்பண்போட சேர்ந்திருக்கிறார் சகோதரர்களே அஹ்லாக்கும் சீராகினார் இபாதத்தை கொண்டு சுவர்க்கம் கொடுப்பான் அல்லாஹ் அஹ்லா சீராகலேண்டா இந்த இபாதத்தை கஷ்டப்பட்டு வானமளவும் செஞ்சுட்டு வந்தாலும் அனைத்து இபாதத்தை தூக்கி அல்லா அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு நரகத்துக்கு அது குரான் சொல்லுது அப்பதான் எங்களுடைய தொழுகை சகோதரர்களே إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وأقم الصلاة தொழுகையை நிலைநாட்டுகிறேன் இன்னல் பலாக தொழுகையுடைய தன்மை என்ன தெரியுமா தன்ஹா அனில் பஹ்ஷா இவல் முன்கர் அஹ்லாக்கப்படுகிறது தன்ஹா அனில் பஹ்ஷா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத தன்மையை தடுக்குது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயத்தை தடுக்குது ஒரு ஆண் செல்லது இபாதத் தொழுகையுடைய இபாதத் ஒரு அரியான் செய்ய செய்ய அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய அடைய அடியார்களை விட்டு பண்பு சீராக வேண்டும் மாற்றே போக வேண்டும் அவரிடத்துல தூய்மையான தன்மை உண்டாக வேண்டும் அவரிடத்துல லாஸ் உண்டாக வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய தன்மை அவரிடத்துல தானாக உண்டாகும் தொழுகை அவ்வளாக்கப்படுத்தி தருது நோன்பு புகாரி சரிவுடைய அதிகம் ரமலானுடைய காலம் நெரிசல்லா வலையத்தனம் அதிக அழகா நினைவுறுத்தார் உங்கள ஒருவர் நோம்பாளியாக இருக்கிறார் அவர் நோம்பு நோட்டிருக்கிறார் இன்னொருவர் அவருக்கு ஏசித்தாரே அவரை அடிச்சுட்டாரே அவரை சிந்தித்தாரே அவருக்கு ஏதாவது அநியாயம் சிந்தித்தார் பலிக்கு பலி செய்யறதா பதிலுக்கு பதில் கொடுக்கிறதா ரமதான் வந்துட்டா எங்களுக்கு என்ன பக்குவம் வருது நெரிசல்லா எங்களுக்கு என்னத்தை படிச்சு தந்தான் அநியாயம் நடக்கலை நாங்கள் நோன்பாளி எடுத்ததுக்கு அநியாயத்திலிருந்து கலந்து போறோம் சகோதரன் இது நிறைய அவங்க படிச்சுட்டாங்க நாங்க நோம்பும் அகலாக படிச்சுட்டாங்க எங்களுடைய ஜகாத் ஒரு ஆண் அழகா தெளிவுபடுத்தும் நபியே அவர்களுக்கு பொருளை எடுங்க இந்த ஜகாத் என்ன தெரியுமா செய்யும் சுத்த அவர்களுடைய பணத்தை பொருளை சுத்தப்படுத்தும் அவர்களுடைய தன்மையை சுத்தப்படுத்தும் அவர்களுடைய தன்மையை சீர்படுத்தும் கொடுக்க கொடுக்க கொடுக்க பொருள் சுத்தமாக மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில தன்மையில் அப்லாக்கள் சுத்தமாக கொண்டே நாலாவது தான் பெரிய பாடல் ஹஜ்ரிய பாடல் எத்தனை லட்சத்தை செலவழித்து போறோம் சகோதரர்களே எத்தனை லட்சத்தை செலவழித்து போனாலும் அந்த சின்ன இடத்துக்குள்ளதான் தவாசையோடும் அந்த சின்ன சபா மறுவாக்கம் சபாவுக்கு மருவாக்கும் மத்தியில் தடையோடு வரும் எத்தனை லட்சம் பேர் மூணு மில்லியனுக்கு மேல ஒரே நேரத்துல ஒன்று சேர்றாங்க ஒரே நேரத்துல தவா ஒரே நேரத்துல தடை அந்த சின்ன வினால நாலு நாள் அஞ்சு நாள் அத்தனை மூணு லட்சம் எத்தனை மூணு மில்லியனுக்கு மேல மனிதர்கள் ஒரே இடத்துல தங்கணும் சகோதரர்களால் என்ன கஷ்டம் என்ன நெருக்கடி எவ்வளவு கடினமானது குரான் சொல்லுது الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج ولا جدال في الحج ஹஜ்ஜுடைய நேரம் சவால் செய்கிறார் ஒருத்தர் காலம் இருந்துட்டார் இன்னொருத்தர் முத்திட்டார் அல்லது இன்னொருத்தர் நேரம் பற்றி விழுந்துட்டார் பலா ஜிதாலத்தின் ஹஜ் எளிமை நின்று உருக்கி பார்க்கலாம் எளிமை நின்று கையோங்கி அடிக்கலாம் எந்த வந்தால் குரான் செல்லது நாவால அவரை எதிர்த்து பேச முடியாது ஏன் என்ன நினைச்சிட்டு போறாய் ஏன் நினைச்சிட்டு போறாய் அந்த வார்த்தையை பேசினாலும் அச்சுடைய அமல் இல்லாம சகோதரர்களுக்காக முழு விவாதத்தும் அல்லாவுடைய ஹக்கை எப்படி நிறைவேற்றுமோ அது மாதிரி அடியார்களுடைய ஹக்கையும் இணைத்துத்தான் குரான் செல்லுது தொடுகிறோமா அப்லாஸ் சீராகுதான்னு யோசிப்பார் நோம்பு பிடிக்கிறோமா என்னிடத்துல அப்லாஸ் ரமலாவுடைய காலத்துல மட்டுமா முழுமையாக இருக்கலாம் ஜக்காத் கொடுக்கிறோமா என்னிடத்துல அப்லாஸ் எவ்வளவு சீராகுது எத்தனை லட்சத்தை செலவழித்து பெய்திருக்கிறோம் ஆனா ஒரு வார்த்தை கூட திருப்பி ஏற்ற முடியாது அந்த இவ்வாறன் அப்படி ஏசிட்டா இப்படி அப்பா சரத்தியல்லாத சென்றது மாதிரி அவர் அன்று பிறந்த பாலகன் மாதிரி வருவாரு ஆனா அஜுன் மபுரூராக இருப்பார் சகோதரியை யாருமே இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விவாதத்தும் அசுலாக்கோட தொடர்படுத்திருக்கிறது ஏன் இந்த விவாதத்துல அசுலாக் இல்லாமல் போச்சு எந்த விவாதத்தை கொண்டு சுவர்க்கம் கிடைப்போமோ அந்த விவாதத்தை கொண்டு நகரம் தான் இவன் ஹிப்பாவுடைய அறிவாயர் அல்லாமா அபு இபுன் ஹிபான் ரஹிமஹுல்லா சஹி இபுன் ஹிபான் ரஹுல்லாங்க அபு ஹுரேரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் ஒரு கூட்டம் நபியாடத்துல வந்தாங்க யார் சொல்லலாம் எங்கள் ஏரியாவில் ஒருவர் இருக்கிறார் அவர் நல்லாக சொல்லுவார் நல்லாக நோம்பு முடிப்பார் சதக்கா சத்தா தான தர்மம் நல்லாக செய்வார் இபாதத் சுபானல்லா தலைக்கு மேலே ஆனால் ولكنه لا يحسن جيرانه ولكنه يؤذي جاره வென்றிருவான் என்றாலும் இவாதத்துடைய அடிப்படையில குறையே கிடையாது ஆனா பிறரோட ஒழுங்காக நடக்க மாட்டார் ஆனால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் நோவினை ஏற்றி பேசி நடக்க தெரியாது முறைகளாக நடக்கிறது சகோதரி ஒருவர் இருக்கிறாரே சாதாரண ஒரு மனிதர் கடமையை சொல்லுவாரு ஜக்காத் வசதி இல்லை சின்ன சின்ன பல வசதிகளை எடுத்து சிறப்பாக கொடுத்துக் கொள்வாரு நோக்கெல்லாம் சரியாக புரிஞ்சு கொள்வார் ஆனா யார் அவரால் அநியாயம் ஆனா இல்லாமல் கடமையை மட்டும் நிறைவேற்றார்கள் அகலாப் நூற்றுக்கு நூறு கீழாக இருக்குது அசுரல்லா இவருடைய நிலைமை சென்னாரு பதினகு பில் ஜென்னா அவர்தான் சுவர்க்குவார் சகோதரர் இல்லாத சகிமான தெளிவானவார் அபுதாப் சரிவுடைய ஹலீஸ் மசித நபவையில நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சஹாபாக்களை பற்றி கேட்டாங்க அத்தகுருன மனில் முக்லிஸ் பங்களோட்காரன் யாரு தெரியுமா முக்லிஸ் யாரு தெரியுமா சஹாபாக்கள் நிகழ போன அவங்க கொடுத்தாங்க யார் அவர் பெரும் பெரும் செல்வாக்கோடு இருந்தாரு சுனாமி வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு நோய் ஒன்று வந்துச்சு கடன் வந்துச்சு பிரச்சனையில மாற்றினாரு முழு பணமும் அவங்களோட பேசிட்டு தலை வராமா அவருக்கு பொருளும் இல்லை பணமும் இல்லை செல்வாக்கும் இல்லை எதுவும் இல்லை நபிசல்லால் சொன்னாங்க பங்களோட்காரன் அதன் உலகத்தில் அறிவல்ல பணம் இல்லாம போறவன் அல்ல பங்களோட்காரன் நாளைக்கு என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வருவார் மக்களுடைய மைதானத்தில் அல்லா கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்க போகிறதான் பயத்தில் மகளும் அநியாயம் செய்யப்பட்டவங்க தான் வந்து நிற்பான் நல்லடியார்களே فيأتي بصلاته وزكاته وعمرته وحجه وحسناته كذا وكذا حديث தெளிவாக அவர் நோன்பு நல்ல நல்ல விடயங்கள் ஏராளம் வானம் எட்டும் அளவுக்கு இவ்வாறு செஞ்சிருப்பாரு அல்லா இப்ப கேள்வி கணக்கை கேட்க ஆரம்பிப்பார் பலா எதிரிவுள்ளாகும் இவான் அல்லா அடியார்களுக்கு அநியாயம் செய்தவன் அல்ல கேள்வி கணக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்ப வந்து சூழ்ந்து நிற்பாங்க அநியாயம் செய்யப்பட்டவங்க வந்திருக்கிறான் நல்லவன் மாதிரி இவர் யாரு தெரியுமா எங்க மானத்தை போக்கினவன் இவன் யாரு தெரியுமாயா அல்லா இவன் எனக்கு அடித்தவன் இவன் யாரு தெரியுமாயா அல்லா என்னுடைய பணத்தை கேட்காம இருந்தவன் இவன் யாரு தெரியுமாயா அல்லா என்னை இசை கட்டினவன் இவன் யாரு தெரியுமாயா அல்லா என்ன முழு மக்களுக்கு மத்தியில சின்னம் பண்ணினவன் யாருக்கெல்லாம் என்னென்ன அகலாக்கள் மூலமாக குறை நடந்ததோ அவர்களுடைய அநியாயங்கள் இடத்துல முறப்பாடு செய்வான் சகோதரர்கள் யாருமே அல்லா அநியாயக்காரன் அதில் செங்கல் ஒன்றா மசாவுடைய உலகத்துல ஒரு மிருகம் ஆடு கொம்புடைய ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை சுத்திட்டா நாளைக்கு மக்களுடைய கேள்வி கலக்கூடிய நேரம் அல்லா கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து கொம்புடைய ஆட்டை சுத்தன்னு அந்த அளவு உலகத்தில் சரி மிருகம் செஞ்ச அநியாயத்துக்கே அல்லா நீரை செலுத்துவான்டா சகோதரர்களே அநியாயம் செஞ்ச அமலுக்கு அல்லா எப்படி நீரை குரான் எவ்வளவு அல்லா சொல்லுவான் மறக்கமாக இருக்கேன் இவங்களுடைய அநியாயத்துக்கு ஏற்றமா இவனுடைய நன்மையை கொடுங்க இப்ப நன்மை எல்லாம் பங்கு போகும் இப்ப அநியாயம் செஞ்சவங்க விலசாக இருப்பாங்க இவர் நல்லமல் செஞ்சவர்களே நல்லமல் எல்லாம் முடியும் செஞ்சாரு சொல்லுங்க நோன்பு ஜக்கா வருஷம் வருஷம் அஜி வருஷம் வருஷம் ஏராளமான ஊரா எத்தனையோ குமரி காரியம் கடன் காரியம் எத்தனையோ செஞ்சார் எல்லாம் நூற்றுக்கு நூறு சுவர்க்கம் நுழைவார்கள் ஆனால் அசலாசு வசீலா அல்லாவுடைய அக்க நிறைவேற்றி நான் புரிந்து கொள்வது அக்க பேன சகோதரி இப்ப எல்லா நன்மையும் கொடுக்கப்பட்டிருக்கும் கை பணிய சத்தனாத்து நல்லவர்கள் முடிஞ்சிடும் வழக்கமாக விஜயபாங்க அல்லா என்ன செய்யறது அநியாயக்காரர்கள் அல்லா செல்வார் தத்துவின் செய்ய ஆசிரியும் அநியாயம் செய்ய அநியாயம் செய்யப்பட்டவருடைய பாவத்தை பட்டு தொடர்பு அறையை இப்ப இவர் மீது போடுங்க நன்மை கொள்ளுந்தவர் எந்த ஒரு நன்மையும் இல்லை இப்ப நூற்றுக்கு நூறு பாவம் தான் போட்டு அல்லா சொல்வான் பக்கத்தோடா இவரை தூக்கி வீட்டில் சகோதரர்களே இவாதத் வானத்தும் அளவுக்கு செய்யலாம் ஆனால் செஞ்ச இவாதத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் எஹ்லாஸ் அஹ்லாஸ் இஸ்திகாமத் இந்த மூணும் பாதுகாக்கப்பட்டுதான் அவனுடைய ஒரு சுபகான் அல்லா போதும் அல்லா துவக்கத்தில் போட்டுட்டோம் அவனுடைய லாயிலாகிதான் ஒரு வார்த்தை போதும் சொல்லிக்க மாட்டான் நோம்பு முடித்திருக்க மாட்டான் நல்ல நல்ல ஏழை எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டான் செஞ்ச கலிமா மட்டும் சுபகான முஸ்லிமுடைய ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ் பேரை வச்சிருக்கான் கலிமா அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கிறது பெரிய அமல் இல்லை பெரிய பெரிய வேலைகள் இல்லை ஆனா அல்லாவுடைய பொருத்தம் அல்லா தூக்கி சோர்க்கல சகோதரர்களே இஸ்லாத்தும் அசலாத்தும் மூணாவது இஸ்திகாமல் எங்களை விவாதத்தை எப்படி என்றால் சீசனுக்குரிய விவாதத்தல்ல காலத்துக்குரிய விவாதத்தல்ல எப்பயும் விவாதத்துல இஸ்திகாம எங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா மத்தியனுக்கு ஓடி வாழ்ந்து கஷ்டம் வந்துட்டா துவாத ஈடுபடுவது பிரச்சனை வந்துட்டா தொழுகை நிறைவேற்றுவது ஏதாவது நல்ல ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டா சிக்கல் அல்லாடத்துல சகோதரே இந்த நிலைமை யாரிடத்துல இருக்குமோ சந்தர்ப்பத்துக்கு மட்டும் ரப்புடைய தொடர்பு விவாதத்தை இஸ்திகாமத் இல்லை என்றால் அல்லா பாதுகாக்கணும் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஒன்று மோசுக்கு முன்னால ஒரு மனிதனுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு சௌகா அந்த சௌகாவுடைய பாக்கியத்தை இல்லாமல் ரெண்டாவது அல்லா சில வேலை அந்த மனிதனை இஸ்லாத்தை விட்டு முருத்தத்தான நிலைமையில வர்ணிக்கிறது இது குரான் வரலாறு உண்மை குரான் ஒரு வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நீங்க பதில தரணும் அதுவும் உங்கள்கிட்ட மட்டும் நான் கேட்பேன் வேற யார்த்தையும் கேட்க மாட்டேன் நீங்க சரவணம் பதில ஒரு வார்த்தையில முழு தீனையும் விளங்கப்படுத்தும் முழு தீனையும் விளங்கப்படுத்தும் ஒரு வார்த்தை ஆனா தெளிவ நான் வேற யார்த்த கேட்போம் உங்கள்கிட்ட மட்டும் தான் ஆனல்லா கடினமான நிபந்தனை தீன ஒரு வார்த்தையில செல்லணும் அவருக்கு வேற யார்த்தையும் கேட்டு விளங்கவும் மாட்டார் நதியா கொடுத்தாங்க கருத்து நீ அல்லாவை கொண்டு நூற்றுக்கு நூறு ஈமான் கொண்டுட்டியா சும்மத்தகை அதுக்கு பின்னால என்னென்ன அமல்கள் இருக்கிறோ அதுல இஷ்டமானத்தாக இருக்கு குல் அமர்ந்துவில்லா அமர்ந்துவில்லா அல்லாவை கொண்டு என்னென்ன ஈமானிக்கிறோ முழு ஈமானும் என்ன அதுக்கு பின்னால் ஒரு மனிதன் மௌத்து வரைக்கும் இஷ்டிக்காமல் சும்மா சகை மௌத்து வரைக்கும் இஷ்டிக்காமத்தான் இருந்தது நீ தீன கொண்டு சுவர்க்கம் அடைவாய் குரான் அது அழகா தெரியும் إن الذين قالوا ربنا الله ثم استقاموا إن الذين قالوا ربنا الله என்னுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுவாங்க ஈமான் நூற்றுக்கு நூறு இருக்கிறது எல்லாமே ரப்பு அல்லாதான் என்ன இருந்தாலும் ரப்பு அல்லாதான் யாரு ரப்பு அல்லான்னு சொல்லிட்டு சும்மா தகாமு அவன் தீன்ல இஸ்திகாமத்தாக இருப்பானோ அமால்கள் இஸ்திகாமத்தாக இருப்பானோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா மௌத்துடைய இறங்குவாங்க மலக்குமா எல்லா பிரச்சனையும் இருக்கால் பயம் இருக்கும் கவலை இருக்கும் அவனுக்கு பயம் இருக்கும் ஆனா வந்து இறங்குவாங்க மலக்குமார்கள் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மலர் கண்ணோட பூக்கொத்தோட வாசல திரவத்தோட வந்து முன்னுக்கு நிற்பாங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை பயப்பட வேண்டாம் இப்ப மோசுடைய நேரம் அந்த மலக்குமாரர்கள் கொடுக்கக்கூடிய பசால் அந்த மலக்குமாரர்கள் செய்யக்கூடிய நன்மாராயம் அதை கேட்டதோட நல்லடியாளுக்கு மோசும் மறந்தது சக்கராத்துடைய வருத்தத்தை உணர்வோமா சகோதரி இந்த இஸ்திகாமத்தை புராணம் சொல்லுது வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு சுவற்றம் கிடைக்கும் அந்த இஸ்திகாமத்தை நீங்க சந்தர்ப்பத்தில் மட்டும் பாதித்தா அல்லா பாதுகாக்கணும் நேரம் இடம் கொடுக்காது நீண்ட சம்பவம் முப்பத்திரும் தஸ்ரீவில் எழுதுறாங்க அவனுக்கு அல்லா பலவிதமான நிலைமையை கொடுத்தார் பலவிதமான அவர்களுக்கு கொடுத்த முழு சோழன் முழு கஷ்டம் ஏன் அல்லாய் மட்டும் திரும்பவும் அவனுக்கும் அவனுடைய படைக்கும் என்னென்ன சோதனை எல்லாம் வந்துச்சோ அந்த கஷ்டம் வரப்போக்கில் மூசா அலிஸ்லாத்துக்கு முன்னால் வந்து நின்றுவான் பிரச்சனை கஷ்டம் வந்ததோட நபீரத்தில் வந்துடுவான் யா மூசா அவங்களுக்கு வெள்ளம் வட்டிக்கிரியுடைய சோதனை பேனுடைய சோதனை ரத்தத்துடைய சோதனை தவளையுடைய சோதனை இது மாதிரி குரான் ஆயாசின் முபையினா எத்தனையோ சோதனைகள் எல்லாம் அனுப்பினோம் எப்படி சரி அவனுடைய குடும்பம் அந்த கூட்டம் திரும்புவது சோதனை காக்கிறேன் என்னென்ன சோதனை எல்லாம் வந்துச்சோ அனைத்து சோதனைகள் இடத்துல மூத்தா இல்லாத வந்து இதே தான் சொல்லுவோம் கஷ்டம் நீங்கிட்டா நீங்கிட்டா சோதனை நீங்கிட்டா இப்படி அல்லா பார்த்தா இருக்கிறியா இல்லையா தொடர்ந்து இல்லையா அவன் இழந்துட்டான் நேரம் தான் நீண்ட சம்பவம் சுருக்கமா தெளிவுபடுத்துறேன் கடலுக்குள்ள வந்துட்டாங்க அந்த நெல் நதிக்குள்ள வந்துட்டாங்க இப்ப ரோடு பிரிஞ்சு மூசாலை படகு படல் கலந்துட்டான் அவனுடைய படை இறங்கினத்தோட கடல் ஒன்றோட ஒன்றோட சேர்ந்து அவனும் இப்ப என்ன செஞ்சுட்டான் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் அவனும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் இப்பதான் அவன் அவனுடைய கடைசி தௌபாவை பாதிக்க பார்த்தான் ஆமன்னா பிறப்பி மூசா வஹாரூன் அல்லாவிடத்துல மன்றாடி இந்த இந்த வார்த்தையை கொண்டு ஈமான கொண்டு தப்புவதற்கு வாழ துவக்க போக்கல கட்சியுடைய உடமா சென்றாங்க வானத்தில் ஒரு மனசு இறங்கி வந்தாரு கடல் மண்ணை எடுத்து அப்படியே கிரகனுடைய வாய்ப்புள்ள போட்டு ஆள் ஆன வகது அசைத்து கபில் இதுக்கு முன்னால் இவ்வளோ பாவம் அடாவடித்தான் செஞ்சுட்டு இப்ப கடைசி நேரத்தில் நீ தொகை செய்ய அந்த சஹாபாக்கள் கூட இஸ்லாத்தை விட்டு முழுக்கதா போனான் இஸ்லாத்தை விட்டு மதமாடினான் அல்லாஹ் முக்கியமானது அல்லாமா பைகத்தி ரஹிமமுல்லா அது போன்ற அல்லாமா குல்தி ரஹிமமுல்லா ஜாமி அஸ்லான் தப்சீல் எல்லாம் தெளிவுபடுத்திக்கிறாங்க அதில் அழகிபுன் ஆகிய ஹாசன் அவங்களுடைய சம்பவம் சகோதரி காத்திலே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏழ சஹாபி மஸ்ஜித் நபவியில எப்பயுமே நபியோட சொல்லுவாங்க ரசூலுல்லா துவா சொல்லலாம் துவா எனக்கு பணம் கிடைச்சா நான் நல்லா சதத்தா கொடுக்கறதான தர்மம் கொடுப்பேன் நபியால் இல்ல உனக்கு அல்லா சந்திக்கிற ஏழ்மை பணம் கிடைச்சி செலவழிக்கிறதே விட சிறந்தது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்டான் நபியால மூணு தடவை இதே உனக்கு அல்லா தந்தை கொடை கொடுப்பதை விட உனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஏழ்மை சிறந்தது துகருடைய தொழுகை மிஸ் ஆகுது அசனுடைய தொழுகை மிஸ் ஆகுது மகனுக்கு இஷா சுபகு மத்திற்கு ஒருவர் சொல்லுவாரு இன்னும் பணம் பெருகிட்டு செல்வாக்கு அதிகமாகிட்டு மகனுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை சுபவுடைய தொழுகை வாரத்துக்கு ஒருக்கா ஜும்மாவுக்கு மட்டும் இன்னும் பணம் பெருகிட்டு சும்மாவும் இல்லாமல் போச்சு குரானுடைய ஆயத்தரங்கள் خذ من أنبارهم صدقة تطهرهم وتزكيهم بها பணக்காரர்கள் அவருடைய பணத்தை எடுத்து தகுதியான ஏழைகளுக்கு சக்காத்த கொடுங்க என்ற ஆய் கலைஞரத்தோட அதற்கு அபுபக்கர் அதற்கு சல்மான் ரஜியல்லாத அறிஞரை நபியாக கூப்பிட்டு சொன்னாங்க அளவா வசதியோட இருக்கிறார்கள் அவர்கிட்ட பேசி சக்காத்தை வசூலிச்சுக்குவாங்க போனாங்க ரெண்டு சகாவி சாலபா ரஜியல்லாதான் சக்காத்தை கொடுக்க மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்துல சக்காத்தா உஸ்மான் நபி அல்லாத்தனுடைய காலத்தில் கொண்டு வந்தாங்க உஸ்மான் நபி அல்லா சென்னாங்க முன்னுக்கு போன மூணு பேருக்கு ஏற்றுக்கொள்ளாத சக்காத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னாங்க இவங்க வெளியே பேசி ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க தக்காத்துடைய பணத்தை தூக்கி வீசிட்டு மண்ண தலையில வாரி போட்டு யாருலா நான் ஒரு முனாபிக்காக மரணிக்கிறதுக்கு பாதுகாப்பு நான் மறுத்துட்டே யாருலா என்னை இப்படி மன்னிக்க வைக்கிறாத யாருலா என்று கொண்டாடி கொண்டிருக்கிற சகாபாக்கள் கண்டான் சகோதரர் யாரு அல்லாமா சுயத்தில் அல்லாம இவன் ரஸ்தானி சொல்றாங்க சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் எதையில இஸ்லாத்தை விட்டு போனாலும் மர்ணிக்கும் பொழுது காபிராக மர்ணிக்கல இஸ்லாத்துக்கு வந்து திருப்பி முஸ்லீமாக தான் மரணிச்சார் இதுதான் அசகான கருத்து எங்களுக்கு இருக்கட்டும் இதுதான் கருத்து சஹாபாக்கள் யாரெல்லாம் எதையில இஸ்லாத்தை விட்டு போனாங்களோ அவங்க திருப்பி இஸ்லாத்தை ஏற்று சௌபா செஞ்சுதான் முஸ்லீமாகத்தான் மன்னித்தாங்க சஹாபியாகத்தான் மர்ணித்தாங்க ஆனால் இந்த சம்பவத்தை கொண்டு உலமாக்கள் தெளிவுபடுத்தக்கூடிய படிப்பின இஸ்திகாமத்துடைய விதத்துல யார் புறப்பாடு செய்வாங்களோ சஹாபாக்கள் முஸ்லிமாக மரணித்தாங்க சில வேலை அல்லா இஸ்லாத்தை விட்டு முருத்ததாக மரணிக்கக்கூடிய நிலைமையை மாற்றிவாங்க சகோதரர்களே இதனால இவ்வாறு செய்வது லேசி பாதுகாப்பு இஹ்லாச இஸ்திகாமத்து இந்த மூணையும் பாதுகாத்தா சின்ன அமலும் சுவர்க்கத்தில் கொண்டு இந்த மூணுல ஒன்றை விப்பித்தாலும் பெரிய அமலும் நரகத்தில் கொண்டு எல்லாம் அந்த அல்லா இந்த வாழ்க்கையில அவனுடைய பொருத்தத்தை வச்சுக்கானோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய எல்லாம் நம்மளையும் ஆக்கள் வனாக எங்களுடைய பாவல் மன்னிப்பியாங்களா மாதாபிதாக்களுடைய பாவல் மன்னிப்பியாங்களா முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவல் மன்னிப்பியாங்களா மோபினான ஆண்கள் பெண்களுடைய பாவல் மன்னிப்பியாங்களா அந்த இபாதத்துல ஆசாரத்தை தந்துரியாங்களா அல்லா இபாதத்துல ஆசாரத்தை தந்துரியாங்களா அல்லா பாவத்துல வெறுப்பு உண்டு பண்ணிரியாங்களா அல்லா பாவத்துல வெறுப்பு உண்டு பண்ணிரியாங்களா அல்லா இஸ்லாத்தை இஸ்லாத்தை இஸ்லாமதா கலாக்க தந்துரியாங்களா இபாதத்துல எது அந்த வாக்குலையை அந்த வாக்குலையை நிறைவேற்றக்கூடிய தன்மையை தந்துரியாங்களா எச்சரிக்கைகள் வகைகளை வச்சு பாதுகாத்திரியாங்களா சதாரத்தை வச்சு பாதுகாத்திரியாங்களா நம்ம ரமதான் முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்களா அந்த ரமதான வந்தத்தாக கழிக்கக்கூடிய வாழ்க்கையை தந்துரியாங்களா ஆரோக்கியத்தை தந்துரியாங்களா எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க நிலைமையில குணப்படுத்தியாங்களா எத்தனையோ கடனாளிகள் இல்லாமல கடன்களை கஷ்டங்களை இல்லாமலாக்கியாங்களா ஈடேற்றத்துக்கு எல்லாம் மாத்திரியாங்களா யாருக்கு தொழில் வாய்ப்புலையும் அவங்களுக்கு கல்வி அலால கொடுத்துருவாங்களா யாருக்கு திருமணத்துடைய தேவை இருக்கிற அவங்களுடைய திருமண தேவை நிறைவேற்றி கொடுத்துருவாங்களா யாருக்கு சைலான ஜாயிலான தேவையில் இருக்கிற लिए कुल ये बातें पसंद अनवाया है बाबा